புஸ்தகங்களை காட்டிலும் அந்த பகவத்கீதைக்கு ஒரு ஒரு கீர்த்தி அதிகமா ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரி ஞானத்தை உபதேசம் பண்ற புஸ்தகங்கள் எவ்வளவோ இருக்கலாம் பாரதத்திலேயே பார்த்தா இதே பாரதத்தில் ரொம்ப இடங்கள்ல ஞானோபதேச கட்டங்கள் வருது இன்னும் விஷ்ணு புராணாதிகள்ல இன்னும் ரொம்ப நிறைய ஸ்காந்தத்தில் சூதசமிதியில சிவபுராணங்கள்லையும் சரி வைஷ்ணவ புராணங்களையும் சரி சைவ புராணங்கள்லையும் சரி ஞானோபதேச கட்டங்கள் நிறைய இருக்கு என்ன ஆகவங்கள்லையும் இந்த மாதிரி ஞானோபதேசம் பண்ணுற இடங்கள் நிறைய இருக்கு இருந்தாலும் அந்த மாதிரி இன்னொரு இத்திஹாசத்தினுடைய ஒரு பாகம் தான் பகவத்கீதைங்கிறது இப்ப பாரதத்துக்கு ராமாயணத்துக்கு இவர்களுக்கெல்லாம் எவ்வளவு பிராமணியமோ விஷ்ணு புராணாதிகளுக்கு இந்த மாதிரி தான் அதுக்கு ஒரு பிராமணியம் தவிர பகவத்கீதைக்கு தனியாக ஒரு பிராமணியம் கொஞ்சம் வேதத்துக்கு கொஞ்சம் பிராமணியம் அதிகம் வந்து இவெல்லாம் காட்டலாம் இத்திஹாச புராணங்களெல்லாம் காட்டலாம் ஒரு கால அதை காட்டிலும் கூட ஸ்மிருதிக்கு இருந்தும் பிராமணியம் ஜாஸ்தி உண்டு மன்னோட ஸ்மிருதிகளுக்கு இன்னும் ഭാരതത്തെക്കാട്ടിലും മന്വാദസ്മൃതികൾക്ക് ഇന്നും പ്രാമാണ്യം காட்டிலும் வேதத்துக்கு இன்னும் அதிக பிராமணியம் உண்டு அதில் பிரமாணமான ஒரு நூலுங்கிற பார்த்து தானே நூல்னா அவ்வளவு பிரமாணமா எல்லாத்தையும் வசதியாக அவ்வளவு சொல்றவன் அவ்வளவு ஒரு பேர் வர்றதுக்கு அப்படி ஒன்றும் காரணம் இல்லை இந்த பிரமாண நூல்கள்ங்கிற முறையில் வைதிக சம்பிரதாயத்தில் பிரமாண நூல்கிற முறையில் பார்த்தா பாக்கி பாரத ராமாயணம் புராணம் எல்லாம் அப்படியோ அந்த மாதிரி தான் இந்த பகவத்கீதையும் அப்படி இருக்கிறப்போ ஆனால் ஞானோபதேச கணக்கில் பார்த்தோம்னா இதே மாதிரியே இன்னும் கூட கூடன்னு குறைச்சு வேண்டாம் இதுக்கு குறவில்லாம எவ்வளோ இடத்துல இப்போ இதே விஷ்ணு புராணம் எல்லாம் நிறைய ஞானோபதேசம் கணக்கு இதெல்லாம் இருக்குது இதே மாதிரி சமப்பிரமாணமாக இருக்க முடியாத நூல்களில் அப்படி இருக்கிறப்போ இந்த பகவத்கீதை ஒரு புஸ்தகத்துக்கு மாத்திரம் இவ்வளோ கேதி உபநிஷத்துக்கெல்லாம் கூட அவ்வளோ கேதி இல்லை பகவத்கீதை எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஆனால் இப்போ இந்த தற்காலத்தில் அறுபது சில பேர் அதுக்கு பகவத்கீதை இப்போ குரலுக்கு பிரயத்தனம் பிரச்சாரம் பண்ணி இருக்கிற மாதிரி இப்போ பகவத்கீதைக்கும் பிரச்சாரம் பண்ணி அங்கங்கே ஒரு கீதாடை அதெல்லாம் வச்சு அங்கங்கே அதுக்கு பிரைசேஷன் சின்ன சின்ன புஸ்தகம் பெரிய பெரிய புஸ்தகம் இப்படிலாம் போட்டு இப்போதான் கொஞ்சம் அதுக்கு பிரச்சாரத்துக்கு கொண்டு வந்திருக்காள் அந்த புத்தகத்தை அதனால தான் இப்போ அந்த புஸ்தகத்துக்கு அவ்வளோ பேர் இருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் அப்படி சந்தேகப்படுறதுக்கு இடம் இல்லை ஏன்னா பகவத்கீதைக்கு எவ்வளவு வியாட்சியானங்கள் ஆதி காலத்திலிருந்து ஆச்சாரியால் காலத்துக்கு கொஞ்சம் முந்தியோ பிஞ்சியோ கூட சொல்லலாம் அகோகுப்த ஆச்சாரியால் அவரோட வியாட்சியானம் பண்ணிருக்கார் இன்னும் காஷ்மீரத்தில் அநேகம் பேர் வியாட்சியானம் பண்ணிருக்காருக்கு ஆசிரியர் ஹிமாச்சலம் நிறைய அதுக்கு எவ்வளவு வியாக்கியானங்கள் ஒவ்வொரு சம்பிரதாயஸ்தாலும் தனித்தனியா ஒவ்வொரு வியாக்கியானம் ரெண்டு வியாக்கியானம் மூணு வியாக்கியானம் அவ்வளவு பண்ணிருக்கா பெரிய புஸ்தகம் பகவத்கீதைக்கு இருக்கிற வியாக்கியானங்கள் எல்லாம் எடுத்து நிறைய வியாக்கியானம் இந்த காலத்துல புதுசா அதுக்கு பேர் எடுப்புதுன்னு சொல்றதுக்கு இல்லை பகவத்கீதைக்கு ரொம்ப நாளாவே குழந்தை இப்ப நம்ம தேசத்துல மாத்திரம் இல்லை இன்னும் பகவத்கீதையினுடைய காப்பி இப்ப ஜாவாவில் ஒரு எழுநூறு நூறு வருஷமா நமக்கும் இருக்கும் அந்த ஊர்ல சாஸ்திரம் இருக்கு புஸ்தகம் இருக்கு நமக்கு தெரியாது நம்ம ஊர்ல சாஸ்திரம் இருக்கு இப்படி ஊர் இருக்குன்னு அவளுக்கு அவர் இருக்கிறது நல்ல இருக்க நம்முடைய கிரந்தங்கள்லாம் சாஸ்திர கிரந்தங்களும் புராண கிரந்தங்களும் இதிகாச நம்ம தேசத்துல எவ்வளவு கொண்டாடுறோம் இதெல்லாம் ஜாஸ்தி கொண்டாடுறோம் துடுக்கு வதவா போறதுக்கு அப்புறம் கூட இன்னும் கொண்டாடிட்டு இருக்கா புதுக்கு வதவா ஒரு நானூறு வருஷத்துக்கு அப்புறம் கூட இன்னும் இந்த ராமாயண மகாபாரதர்களுடைய ஒரு ஒரு கல்யாணமோ ஒரு ஆர்த்தியோ ஒரு பட்டாபிஷேகமோ ஒரு ராஜ்யத்தின் ஒரு விசேஷமோ எதா இருந்தாலும் உடனே நேலாட்டத்தை கொண்டு வந்து ராமாயணத்தை கொடு மகாபாரதத்தை கொடு கர்ணன் அர்ஜுனன் ஹனுமான் ஆஞ்சநேயர் சீதை அசோகவனம் இவர்தான் தான் அந்த துல்காளுடைய வீட்டில் துல்காளுடைய பொருள்காரியங்கள் எல்லாம் இவர்தான் கொண்டாடிட்டு இருக்கா நம்ம தேசம் எல்லாம் கொண்டாடுறதுக்காக இன்னும் ஜாஸ்தி கொண்டாடிட்டு இருக்கா அங்கேயும் பகவத்கீதை இருக்கு அதனால அத்தனை நாளைக்கு முந்தைய அங்கே போய் இருக்குன்னு தெரியுது அவ்வளவு சதியாக இருக்கு பகவத்கீதைன்னு ஒரு புஸ்தகம் இதுக்கு என்ன காரணம் இதோடும் பிரமாணமானவர்கள்லாம் அவ்வளோ பேர் இல்லை இந்த பகவத்கீதைக்கு நிறைய பேர் வந்திருக்கு இது என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு நானாவது ஓடிவிட்டேன் அதுக்கு காரணம் இதை நானாவது ஊகம் பண்ணினேன் அதுக்கு ஒரு காரணம் அந்த பகவத்கீதைக்கு இந்த காரணத்தினால தான் அந்த பேர் வந்திருக்கும் போல் இருக்கு அப்படின்னு இப்போ ஞான உபதேசங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா அது ஞானோபதேசம் பண்ணுறதுக்கு இடம் என்னவா இருக்கணும்னா சப்தமே இருக்கக்கூடாது நிசப்தமாக இருக்கணும் நல்ல அழகான மரங்கள் செடிகள் நல்ல நதி தீரங்கள் இந்த தீர்த்தங்கள் ஒரு சாந்தமான இடங்கள் அந்த மாதிரி இவளுக்கும் ஒரு மனசில் ஒரு கவலையில இல்லாமல் இருக்க முடியாத சமயத்தில் குருவுக்கும் சாந்தி நல்ல சாந்தமாக இருக்கிற சமயத்தில் சிஷ்யனும் ரொம்ப சௌகரியமாக இருக்கிற சமயத்தில் இடங்களும் நல்ல சௌகரியமாக ஜலராமணீகம் ஸ்தலராமணீகம் இப்படி ஒரு நிழல் சாந்தம் ஒரு சாந்தியை வளர்க்கக்கூடிய இடத்துல தான் அநேகமா ஒரு ஆசிரமங்கள் ஏற்பட்டு அந்த ஆசிரமங்கள்ல மகர்ஷிகள் அந்த சிஷ்யாளுக்கு அப்படி முன்னோர்கள்லாம் வந்து உபதேசம் பண்ணுவா அப்படி ஏற்பட்ட புத்தகங்கள்லாம் பாக்கி எல்லா புத்தகங்களும் பாக்கி ஞானோபதேசம் பண்ற புத்தகங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு சாந்தி பிரதானமா இருக்க முடியாது இப்ப நம்ம ஆச்சாரியால் பாஷ்யத்தை சொல்றாங்க நாலு சிஷ்யாவை போட்டு படம் இருக்கு அந்த இடத்த பார்த்தாலே அழகாக இருக்குது என்ன பின்னால் மலை என்னோட தாமரக்குளம் இன்னொன்று ஒரு சின்ன ஒரு குட்டீரம் அதுக்கு ஒரு இது இது பார்த்தா இன்னொரு ஐயோ மாதத்துக்கு இப்படி இருக்கணும்னு ஒரு மனோபாவம் பண்ணி இப்படி இருந்தால் ஒரு சாந்தமும் இருக்கணும்னு ஒரு நினச்சிட்டு அப்படி இருக்கான் மனோபாவம் எல்லாருமே எந்த ரிஷிகள் உபதேசம் பண்ணினாலும் சரி எந்த சிஷியால் கேட்டாலும் சரி அந்த மாதிரி நல்ல நதி தீரத்துலையும் ஒரு வரையிலையும் அப்படி இருந்து சாந்தமாக இடங்களில் உபதேசம் பண்ணுவேன் பாக்கி எல்லா புஸ்தகமும் அந்த மாதிரி இடத்துல ஏற்பட்டது தான் இந்த பகவத்கீதைக்கு மாத்திரம் விசேஷம் அடுத்த க்ஷணம் நம்ம தலை இருக்கோ மூக்கு இருக்கோ காது இருக்கோ கை இருக்கோ சந்தேகமாக இருக்க முடியாத சமயத்தில் இங்கேயான இப்போ நம்ம ஞான உபயோகம் பண்ணுறதுக்கு மழை பெஞ்சா இருந்து விடுவோம் எல்லாரும் ஆனால் ரெண்டு கல் விழுந்ததுன்னா அதுக்கு மேலே இருந்து விடுவோம் அவன் என்னன்னா கல் மாத்திரம் இல்லை தன்னுடைய உயிர் உயிர் எது வேணாலும் சரி இது பேஷண்ட்டே இருக்கப்போ தலை இருக்க போடுவோம் கால் இருக்க போடுவோம் அப்படின்னு சந்தேகம் அப்படி இருந்தாலும் அதெல்லாம் தூரம் இருக்கட்டும் அப்படின்னுட்டு உயிர் எப்படி போனாலும் சரி உயிரோ சரீரமோ இது எல்லாத்தையும் காட்டிலும் நமக்கு ஞானத்தை நாம் பெற வேண்டியதான் முக்கியம் என்ன அடுத்த க்ஷணம் உயிர் போடுறதா இருந்தாலும் சரி அதுக்குள்ள ரெண்டு க்ஷணம் இருந்தாலும் அது க்ஷணத்துக்குள்ள என்ன காரியம்னா இந்த ஞானத்தை நான் அடைய வேண்டியதான் முக்கியம் அப்படின்னு நினைச்சுட்டு அப்போ ஏற்பட்ட ஒரு ரணகலத்துல ரணகலம்னு ரணம்னா யுத்தத்துக்கு பேர் யுத்த கலம்னு பேர் இருக்கு ரணகலம் அந்த மாதிரி ரணகலத்துல கிருஷ்ணன் தான் இருக்க போறாரோ அர்ஜுனன் தான் இருக்க போறாரோ எவன் இருக்க போறான்னு தேர்தான் இருக்க போறதோ அப்படி இருந்து அந்த மாதிரி சந்தேகத்துல அப்ப இதெல்லாம் உயிரெல்லாம் காட்டிலும் ஞானம் தான் நமக்கு பெருசு எது போனாலும் போகட்டும் அப்படின்னுட்டோம் அதுக்கு ரெண்டு லட்சம் இருந்தாங்க ரெண்டு லட்சத்துக்குள்ள நாம் வந்து எத்தனை ஞானம் சம்பாதிக்க முடியும் அவ்வளவு ஞானத்துக்குள்ள சம்பாதிச்சுடுவோம் கேள்வி கேட்டு நம்ம சந்தேகம் நிவர்த்தி பண்ணிட்டு அப்படின்னு இதுவாலையும் பகவத்கீதைக்கு தம்பின்னுட்டு நினைச்சிருந்தேன் புஸ்தகத்தில் எப்படி பகவத்கீதை ரொம்ப খ্যাতি கிடைக்கிறதோ அந்த மாதிரி எல்லாரும் பண்றது தீபாவளி தெரியாதோ இந்தியாவில் ஒருத்தன் இருக்க மாட்டான் உலகத்தில் ஒரு வண்டியை ஒருத்தனுக்கு தெரியும் ஒரு வண்டிக்கு தெரியாது வடக்கு தெரியாது கிழக்கு தெரியும் கிழக்கு தெரியாது தெரியும் ஒரு ஜாதிக்கு தெரியும் இந்த ஜாதிக்கு தெரியாது அப்படியே அநேக வண்டிகள் இருந்துருக்கோம் இந்த தீபாவளி பண்டிகை மாத்திரம் ஆறு ஹிமத் பருவத்தினுடைய பண்டிகையில் இருந்தாலும் சரி என்னோட மலையாளத்தில் இருந்தாலும் சரி கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி இந்த தீபாவளி மாத்திரம் தெரியாதும் உலகத்திலேயே கிடையாது இப்போ ஓணம்னு மலையாளத்தில் பண்ணுறா நமக்கு ஓணம்னா என்னடான்னா நமக்கு தெரியவே தெரியாது இங்கேருந்து ஓனம்னா அதுக்கு அர்த்தமே தெரியாது ஓனத்துக்காலும் தெரிய கிடையாதுன்னுட்டு விஷுக்கணைன்னு ஒன்று வச்சுட்டுருக்கா மலையாளத்தில் நமக்கு அது இருந்ததுன்னுட்டு நமக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது ஹோலி ஹோலின்னு அங்கே வடக்கு என்னவோ சொல்கிறா எல்லாரும் இது எடுத்து என்னவோ சாய தண்ணி எடுத்து ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறது புட்டு எடுக்கிறது கொடுத்தாடுறது கும்பாலம் போடுறது அது பண்ணிட்டு இருக்கா நம்ம ஊரில் அது என்னென்ன என்னைக்கு என்ன சமாச்சாரம் என்னதுக்காக பண்ணுறது ஒன்றுமே தெரியாது நம்ம ஊரில் இப்படி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொன்றும் முக்கியமாக இருக்குது அதே மாதிரி சில ஜாதிகள்ல சில ஒன்றா இன்னும் சில ஜாதிகளுக்கு ஒரு ஊர்ல இருக்கிறவர்களையே சில ஜாதிகளுக்கு ஒரு பண்டிகை உண்டு இன்னும் சில ஜாதிகளுக்கு அந்த பண்டிகை தெரியாது அப்படி அநேக பண்டிகைகள்லாம் இருக்கு இந்த தீபாவளி ஒன்று தான் நம்மளோட எந்த இப்போ நம்ம நாட்டில் புதுசாக வந்த மதங்களை தவிர பாக்கி நம்ம நாட்டில் இருக்க முடியாத ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி நம்ம நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் சரி ஜெயினோ பௌத்தனோ எவனா இருந்தாலும் சரி நம்ம நாட்டில் பிறந்தோம் அத்தனை பேருக்கும் புதுசாக இந்து தேசத்துலேருந்து வந்த தூக்கிட்டு வந்த மதங்களை தவிர பாக்கி நம்ம நாட்டில் இருந்தவர்களுக்கு முழுக்க தீபாவளி மாத்திரம் தெரியாதவா கிடையாது அது கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றா தீபாவளிக்கு இங்கே இங்கே வழக்கு வைக்க வழக்கம் இல்லை மடத்தில் தான் நான் வடக்க பார்த்துட்டு இங்கே தீபாவளின்னு பேர் இருக்குன்னு ஒரு இருபது வருஷம் இருபது வருஷமாக வழக்கு வை அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் இங்கே பட்டாசு வெடிக்கிறது ஒன்று தான் இங்கே பட்டாசு வெடிக்கிறது ஏதோ அவளுக்கு கார்த்திகை வரலையே ஆ இது கார்த்திகை கார்த்திகை கிருஷ்ணமோ இது எல்லாம் பௌர்ணிமாந்த பூர்ணிமாந்த மாசம் இல்லையா இப்ப கார்த்திகை கிருஷ்ணன் தான் அகில இந்த கார்த்திகை தீபம் தீபாவளி அன்னைக்கு கங்கையில கணக்கு வழக்கு இல்லாம அகலை ஏத்தி ஏத்தி ஏத்தி ஜொன்னைகள்ல ஏத்தி நீங்களும் விட்டுருப்பா இன்னைக்கு கங்கை கரை முழுக்க தீபம் வைக்கிறதோட கூட கங்கையிலயும் கணக்கு வழக்கு இல்லாம போயிட்டு இருக்கோம் இப்ப கார்த்திகம் தான் வீர வாழ்க்கை கார்த்திகை இந்த போன பூர்ணிமையில இருந்து கார்த்திகை வந்துட்டு நான் பூர்ணவாசி பூர்ணவாசின்னு சொல்கிறோம் இல்லையா அது பூர்ணவாசிங்கிற வார்த்தைக்கே பூர்ணகா மாசா அஸ்யாமிச்சு மாதம் பூர்ணமாகிறதுன்னு அர்த்தம் அதனால் பூர்ணமியிலேருந்து தான் பூர்ணமி வரைக்கும் ஒரு மாதம் நமக்கெல்லாம் அமாவாசையிலேருந்து அமாவாசை மாதம் இந்த சாந்திர மாதம் வச்சுட்டு இருக்கோம் அவளுக்கு பூர்ணமியிலேருந்து பூர்ணமி மாதம் அவா சாந்திரமானம் வச்சுட்டுருக்கா வடக்க எப்படி இருந்தாலும் இந்த தீபாவளி இன்னைக்கு தான் அந்த தீபாவளிங்கிறது இது இதுவும் பகவத்கீதைக்கு தம்பின்னு வச்சுட்டுருக்கேன் இவ்வளவு பேர் இருக்கிறதுனால பாக்கி இதை காட்டிலும் எவ்வளவோ சொந்த சௌதமான கர்மாக்கள்லாம் இருக்குது பாக்கி இருக்க முடியாத அனுஷ்டானங்கள்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் காட்டிலும் சுவாமி பிறந்த நாள்லாம் இருக்குது சுவாமி அவதாரம் பண்ணின நாள்லாம் இருக்குது தர்மசாஸ்திரத்தில் சொன்ன புண்ணியகாலங்கள்லாம் இருக்குது வேதத்தில் சொன்ன புண்ணியகாலங்கள்லாம் இருக்குது அவ்வளோவா புராணங்கள் அவதார பகவத் அவதாரங்கள் இருக்க முடியாத புண்ணியகாலங்கள்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் காட்டிலும் இந்த இது மாத்திரம் ரொம்ப பெருசாக எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த தீபாவளிங்கிற ஒன்று இந்த தீபாவளிக்கும் இவ்வளோ பேர் இருந்ததுனால அப்படின்னுட்டு அதுவும் இப்படி யோஜனை பண்ணேன் அதனை வந்துட்டு இந்த பகவத்கீதை மாதிரி தான் அதுக்கும் தீர்மானம் பண்ணினேன் வந்து அவனும் தான் பிராக் ஜோதிஷபுரம்னுட்டு அஸ்ஸாம் கிட்ட ஒரு ஊர் இருந்த ஊர் இருந்தான் அந்த ஊர்ல இதுதான் பௌமன்னு அவனுதான் நரகாசுரன் பேர் அவனுக்கு அந்த ஊரில் ரொம்ப வியாபகமாக இருந்தான் அவன் ரொம்ப அநேக சிரமங்கள் படுத்திட்டு இருந்தான் எல்லாரையும் ஏதோ எனக்கு சக்தி வந்துட்டுது தபஸ் பண்ணினா வரம் கிடைச்சி வச்சு அது தாமசமான வரவெல்லாம் வாங்கிட்டு எல்லாரையும் ஹிம்சை பண்ணுறதுக்கு லோகத்தில் இருக்கிற ராஜ்யத்தில் இருக்க முடியாத அத்தனை பேரையும் உண்டு அநேக ஸ்திரீகளுக்கு ஹிம்சையும் அநேக குழந்தைகளுக்கு ஹிம்சையும் பெரியவர்களுக்கு ஹிம்சை தபஸ் வாழ்க்கை மிஸ் இப்படிலாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஊரில் கொண்டு வச்சுட்டு இவ்வளவு கஷ்டங்கள்லாம் படுத்தின்னு இருந்தான் லோக கண்டகனாக இருந்தான் அது தெரிஞ்சு பகவான் வந்து அவனை போய் அவன் ரொம்ப அத்தனை கோட்டை அந்த கோட்டை எந்த கோட்டைன்னு ஒவ்வொரு அக்னி கோட்டை கா நெருப்பு கோட்டை ஜலக்கோட்டை எப்படி ஒவ்வொரு பூதங்கள்னாலையும் ஒரு கோட்டைகளை கட்டிட்டு அங்கிட்ட வராமல் இருக்க முடியா கிருஷ்ண பகவானுக்கு கூட அங்கே கிட்ட போய் அவனால் முடியுமா முடியாதோன்னு சந்தேகப்பட முடியான ஒரு அவ்வளவு பந்தோபஸ்தில் இருந்தாவும் அவ்வளவு சக்தியோட அப்புறம் சுவாமி போய் என்ன நோய் யுக்தி பண்ணி அவதாரம் பண்ணினவாள் அதுக்கு தகுந்த யுக்திகள் எல்லாம் பண்ணி அங்கே போய் அவனை சம்ஹாரம் பண்ணினான் அவன் சம்ஹாரம் பண்ணுறப்போ அவனுடைய தாயார் பூமி தேவின்னு சொல்றது பூமி தேவனுடைய அவதாரம் பூமி தேவின்னு அவள் வந்து பகவானை பார்த்த உடனே அவளுக்கு தன் புள்ள மறந்து போனதோ மறிச்சு போனதோ புள்ள சாரதோ அவனை கொலை பண்ணுறதோ இது எல்லாமே பகவான் தரிசனம் கிடைச்சது இது பிள்ளைன்னா ஒரு நூற்றுக்கும் பிள்ளை வருது உள்ளே போகிறது அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னுட்டு பிள்ளையினுடைய ஒரு இதை கூட புத்திரசோகத்தை காட்டிலும் மாதாவுக்கு வேற ஒன்றும் கிடையாது ஸ்திரீகளுக்கு அதை காட்டிலும் துக்கங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது பர்த்தா போறான்னா தனக்கு ஒரு இது வரைக்கும் இருக்க சௌகரியங்கள் குறைஞ்சு கொட்டுதேங்கிறது ஒரு லௌகிக துக்கமும் அதில் சேர்ந்துருக்கு பக்தியோட கூட பக்தி வாழ தவிர லௌகிகமாக நாம் வந்து நம்ம இனிமேல் ரட்சிக்கிறதுக்கு உத்தரவு இல்லையே அப்படிங்கிறது ஒரு இன்னும் இல்லாமல் அநேக அவச்சந்தி அபசகுணமாயும் அசுகமாயும் அசுபமாயும் தான் ஒரு நிலைமை வருது நமக்கு அப்படிங்கிற ஒரு துக்கத்தோட தனக்கு ஒரு சௌகரிய குறைவு ஏற்படுறதேங்கிறதும் சேர்ந்து இருக்கு அந்த துக்கத்தில் பக்தியோட கூட புத்திர வருணத்துல அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சின்ன குழந்தை போனால் கூட அது தாங்க முடியாத புத்திர சோகம் அதுலேயும் எத்தனைக்கு எத்தனை கொஞ்சம் கூட வயசாகிறதோ அத்தனைக்கு எத்தனை புத்திர சோகம் தாங்காது இப்படி லோகத்தில் முழுக்க பெரிய சக்கரவர்த்தி மாதிரி இருந்து எல்லாம் கிடுகிடுன்னு உலகமே எடுக்க முடியாதான் ஒரு ராஜ்யவரம் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் ஒரு புத்திரன் அவனுக்கு போனாங்கிறது கூட நினைக்கான பகவானுடைய கையால் அவனுக்கு பெரிய அவனுக்கு மோஷம் ஏற்பட்டதுன்னு பகவானுடைய கையால் மோட்சம் ஏற்படட்டும் அவனுக்கு சரி நமக்கு பகவானுடைய எந்த புண்ணியம் பண்ணமோ பாவம் பண்ணதுனால பகவான் தாரோ புண்ணியம் பண்ணதுனால பகவான் தாரோ தெரியல பாவம் பண்ணுறதுனால பெரிய தப்பு பண்ணுறதுனால பகவான் வரார் அது ரொம்ப புண்ணியம் பண்ணினாலும் தான் பகவான் வருவார் ரொம்ப பாவம் பண்ணினாலும் பகவான் ஒரு போல் இருக்கு அதனால அப்பேற்பட்டது நான் பண்ணினது புண்ணியமோ பாவமோ அதுவே தெரியலையே நமக்குன்னு அவர் நினச்சிட்டு உடனே அவர் பிரார்த்தனை பண்ணிட்டா இது இருக்கட்டும் என் பிள்ளை போனது உள்ள போனதுனால வந்து ஒத்தருக்கும் துக்கம் இருக்கக்கூடாது லோகத்தில் இவ்வளோ பெரிய சக்கரத்து போனானா இன்னைக்கு மாத்திரம் இல்லை என் புள்ள போனனால உங்கள் பகவானால் அவனுடைய கை கிடைச்சது அதை காட்டிலும் உத்தமமான மங்களம் கிடையாது அப்பேரோட மோட்சம் கிடைச்சது அந்த நாளை வந்து எல்லாருக்கும் உலகத்தில் ஞாபகம் இருக்கிறதுக்கு அந்த நாளில் இங்கே யார் வந்து அன்னைக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறாளோ என்ன இங்கேருந்து வச்சு விளாட்றவனு செத்து போன இன்னைக்கு எம்புள்ள போன இன்னைக்கு எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சிக்கணும் எல்லாரும் வீடு முழுக்க வழக்கு வைக்கணும் தீபாவளி வைக்கணும் எல்லாரும் புது வஸ்தம் கட்டிக்கணும் எல்லாரும் விசேஷமாக விருந்து கொண்டாடணும் அப்படின்னுட்டு இப்படி ஒரு பிரார்த்தனை அவள் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தா அப்படின்னு ஒரு வருஷம் இருக்கு நரகாசுரனே கேட்டுட்டான் தான் செத்து போகிற காலத்தில் அவனே வந்து என்னுடைய உங்கள் கையால் கிடைச்சது எனக்கு அதனால் இந்த தினம் லோகத்தில் ஆறாறு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறாளோ ஆறாறு வந்து ஒரு எண்ணெயிலையான ஸ்நானம் பண்ணுறாளோ அவளுக்கெல்லாம் இந்த கங்கை இல்லாத இடத்துல கூட எந்த ஊரில் எந்த தினம் இருந்தாலும் அது முழுக்க கங்கை ஆகணும் அன்னைக்கு கங்கையினுடைய பவித்திரத்தை எவ்வளவோ புண்ணியம் எவ்வளவோ அவளுக்கு புண்ணியம் அவளுக்கு கிடைக்கணும் ஆறாறு என்னுடைய தினத்தில் சந்தோஷம் கொண்டாடுறாளோ அவளுக்கு சந்தோஷம் மாத்திரம் இல்லை இப்போ சந்தோஷம்னா வெறும் கொண்டாட்டத்தில் சேர்ந்ததில்லை அவளுக்கெல்லாம் அவளுக்கு புண்ணியம் கிடைக்கணும் அதே மாதிரி ஆறாறு என்ன சேர்த்துக்கிறாளோ அவளுக்கெல்லாம் மகாலட்சுமியினுடைய அபிவிருத்தி வேணும் தீர்த்தத்துல தைலே லட்சுமி ஜலே கங்கா தீபாவளியாம் சதுர்தசின்னுட்டு ஒரு இந்த துலாகாவேரி மகத்துவத்தில் இந்த தீபா முப்பது நாளும் முப்பது அத்தியாயம் இருக்கு இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசத்துக்கும் புராணங்கள் இருக்கு மகாத்மியங்கள் இருக்கு சைத்திர மகாத்தியம் வைசாக மகாத்தியம் கார்த்திகை மகாத்தியம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையும் துலா துலா மாசத்துக்கும் மகாத்மியம் இருக்கு துலா மாசத்து மகாத்மியம் முழுக்க காவேரியினுடைய துலா காவேரியினுடைய துலா மாசத்துல காவேரி ஸ்தானம் பிரதானமானதுனால காவேரியுடைய மகிமை சொல்றது அதுல ஒவ்வொரு தேதிக்கும் முப்பது அத்தியாயத்துல முப்பது நாள் படிக்க முடியாது முப்பது அத்தியாயம் இருக்கு அந்த முப்பது அத்தியாயத்துல ஒவ்வொரு அத்தியாயத்துலயும் ஒண்ணு வருது அதில் இந்த அமாவாசை அன்னைக்கு தீபாவளி அமாவாசையும் அநேகமாக துலா மாசத்தில் சேர்றதுனால இந்த தீபாவளி அமாவாசனுடைய மகிமை வருது அப்போ இந்த மாதிரி பிராக்ஜோதிஷத்தில் பா இது பாகவத்திலையும் இருக்குது அவனை நரகாசுரன் சமாரம் பண்ணுங்கிறது எல்லா புராணங்களையும் இருக்குது அதில் இந்த துலா புராணத்தில் வந்து அதை சேர்க்கிற காலத்தில் இந்த மாதிரி தையிலே லட்சுமி ஜலய கங்கான்னுட்டு எந்த ஜலத்தில் இருந்தாலும் அங்கே கங்கையினுடைய சாநிதியம் இருக்குன்னுட்டு அதில் கங்கையே வந்து துலா மாசத்தில் வந்து கங்கையினுடைய மகிமையும் சேர்ந்து காவேரியில் வருதுங்கிறதுனால எல்லாரும் ஸ்தானம் பண்ணுறதுனால இந்த தீபாவளியில் எண்ணெய் தேய்ச்சிட்டு உடனே காவேரி ஸ்தானம் பண்ணணும் அப்படின்னு துலா காவேரி சொல்கிறதுக்காக இது கொண்டு போய் இந்த சரித்திரங்களை சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு இருக்கு எண்ணெயில் முழுக்க மகாலட்சுமி இருக்கா அதனால் எண்ணெயில் இருக்க முடியாத மகாலட்சுமி யாரார் அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கிறாளோ எல்லா தர்மசாஸ்திரத்துலையும் சொல்லியிருக்கு வானப்பிரசனம் சன்னியாசியோ எல்லாத்தையும் விட்டவனோ எல்லாரும் எண்ணெய் சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கு அன்னைக்கு மாத்திரம் ஒவ்வொரு வர்ணத்தையும் சொல்லி ஒரு ஆசிரமத்தையும் சொல்லி எல்லாரும் எல்லாரும் எந்த சரியா இருந்தாலும் பாக்கி இருக்க முடியாத வருஷம் வருஷம் எதாக இருந்தாலும் அந்த வருஷக்கள்லாம் நிறுத்தி பண்ணிட்டு தீபாவளி இன்னைக்கு கண்ணதேச்சிண்டாகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு கண்ணதேச்சிக்கிறதும் இந்த வப்பனம் பண்ணிக்கிறதும் இந்த சங்கவ காலத்தில் தான் பண்ணணும்னுட்டு சங்கவ காலத்துக்கு முந்தி பண்ணக்கூடாது பிராதர் அபியக்த தேகஸ்து நிஷ்கிருத்தி நெய்வ வித்தியதேன்னுட்டு அந்த சங்கமம் சொன்னா ஆறு காலம்னு வேறு இந்த ஆறு காலம்னா அஞ்சு காலம் ஆறு தானே இல்லை ஆறு நாழியில் ஒன்றும் அஞ்சு காலம் தான் பிராத காலம் சங்கத காலம் மாத்தியானிய காலம் அபராண்ண காலம் சாயங்காலம் அஞ்சு காலம் தான் இந்த பகலில் ஆறு நாள் ஒவ்வொன்றுக்கு ஆறு நாள்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு நிமிஷம் இருபத்தி நாலு நிமிஷம்னா ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வருது அது அறுபது இருபத்தி நாலு எண்பத்தி நாலு நிமிஷம் இருக்குது ஒரு காலத்துக்கு அந்த ரெண்டு மணி இருபத்தி நாலு உதய உதயம் முதல் சரியா முப்பது நாடின்னு கணக்கு பண்ணினா உதயம் முதல் ரெண்டு மணி எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் பிராதகாலம்னு பேர் எட்டு இருபத்தி நாலுலேருந்து பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் சங்கம காலம்னு பேர் பத்து நாற்பத்துலேருந்து ஒன்று பன்னெண்டு வரைக்கும் மாத்தியானி காலம்னு பேர் ஒன்று பன்னெண்டுலேருந்து மூணு எட்டு வரைக்கும் அது அபராண காலம்னு பேர் அதுக்கப்புறம் ஆறு மணி வரைக்கும் சாயங்காலம்னு பேர் பிராத சங்கவ மாத்தியான அபராண்ண சாயங்காலாகனு பேர் இதில் இன்னென்ன காலத்தில் என்னென்ன பண்ணணும்னு தர்மசாஸ்திரத்தில் விதிச்சிருக்கு அதில் இந்த அபியங்கம்னா என்ன சேர்த்துக்கிறது க்ஷௌரம் இது ரெண்டும் வந்து இந்த ஹோமங்கள் பிராயஷ்டித்தங்கள் இதெல்லாம் சங்கவ காலத்தில் பண்ண வேண்டிய காரியம்னு சொல்லி இந்த காயத்ரி கூட காயத்ரி ஜபம்ங்கிறது எட்டு மணி இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் அது பிராயசித்த அர்த்தம் ஏற்பட்டது காயத்ரி அந்த காயத்ரி ஜபத்தில் வருஷாந்திரத்தில் பண்ணுற காயத்ரி ஜபத்துக்கு அந்த காயத்ரி ஜபம்னு ஒரு நாள் போடுறேன் அன்னைக்கு பண்ணுறது அது பிராயஷ்ட ரூபம் அது பிராயஷ்ட ரூபம்னால சங்கவ காலத்தில் மண்ணும் விடியாலம்பரம் பண்ணக்கூடாது விடிகாலம் சாஸ்திரார்த்தி பண்ணுறதா இருந்தாலும் அது தனியாக பண்ண வேண்டியது பிராயஷ்டத்து ரூபமாக ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு பாக்கி இதர் நாளில் பிராயசித்தம் பண்ணாலும் காயத்ரி ஜபத்தினை தவிர பாக்கி நாளில் ஒரு சில தோஷத்துக்காக பிராயத்துக்காக சில காயத்ரி கூட பண்ண சொல்கிறது அதெல்லாம் சங்க விவகாரத்தெலாம் பண்ண வேண்டியது வெண்ணெய் தேய்ச்சிக்கிறது வந்து பிராத காலத்தில் பண்ணவே கூடாது பிராத காலத்துக்கு முந்தி உஷ ராத்திரி ராத்திரியில் எண்ணெய் தேய்ச்சிக்கவும் கூடாது அப்படின்னுட்டு அதுக்கு ரொம்ப தோஷம் சொல்லியிருக்கு அது அது இதுக்கு சமானம் அப்படிலாம் தேய்ச்சினுட்டா நான் பாக்கி சமயத்தில் பாக்கி சுரையரே கல்லு இல்லை இதெல்லாம் உடம்புல தேய்ச்சுட்டா எந்த தோஷமோ அந்த தோஷத்துக்கு சமானம்னு இப்படிலாம் சொல்லியிருக்கு அதனால் அப்படி இருந்தாலும் இதுக்கு விசேஷ இது இன்னைக்கு அவன் செத்து போனது நீ கேட்டது அவன் பிரார்த்திச்சுன்றதுனால இந்த உஷக்காலத்திலேயே பண்ணிக்கணும் அதுக்கு நேர் விபரீதமாக இப்போ ஒரு பசுவை கூட நம்ம ஒரு பிராணியை கூட கொல்லப்படாது ஆனால் யஜ்யத்தில் பிராணி ஹிம்சம் பண்ணினாலும் தோஷம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி நேர் விபரீதம் சொல்கிற மாதிரி அதே மாதிரி என்ன சேர்த்துக்கவே கூடாது இந்த எட்டரை மணிக்குள்ள ஆனாலும் இந்த இதன்னைக்கு அன்னைக்கு உஷக்காலத்தில் தேய்ச்சிண்டு ஆகணும் ஆறாறு இருந்தாலும் தேய்ச்சிண்டு ஆகணும்னுட்டு அவன் பிரார்த்தனை பண்ணியிருந்தான் அந்த அவன் பிரார்த்தனையே சுவாமி யாரானு ஒத்தான் அவன் தாயாரா உள்ளே பறி கொடுத்துட்டு அப்பாரான்னு ஊரெல்லாம் நல்லா இருக்கணும்னு கேட்பாள் அங்கேயாவது அப்போ அவளுடைய வைராக்கியம் எவ்வளவு மனசில் ஒரு இது இருந்து தான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு மாத்திரம் இல்லை எல்லாருக்கும் புண்ணியமும் கிடைக்கணும்னுட்டும் அது மாத்திரம் இல்லை அதனால இங்க கங்கா கங்கையே எல்லா தீர்த்தத்திலையும் வரணும் கங்கா ஸ்நானம் எல்லாரும் பண்ணி கங்கா ஸ்நானத்தினுடைய புண்ணியம் வேண்டும் அந்த புண்ணியம் அவளுக்கு கிடைக்கணும் அதே மாதிரி லட்சுமி எல்லாருக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும் க்ஷேமமும் கிடைக்கணும் அப்படின்னு இப்படி ஒருத்தர் ஷாகுந்தருவாயில ஒருத்தன் கேட்டுக்கோனா ஷாகுந்தருவாயில அவன் கேட்டா கூட கேட்டுக்கோ பிள்ளை ஒரு கொடுத்த தாய் கேட்டுக்கொள்ள அவளுடைய வயிறு எரிய காலத்துல இப்படி தன்னுடைய வயரடிய காலத்துல இவ்வளவு துக்க மத்தியில ஒரு பெரிய உற்சவத்துக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணி அப்படி இருக்க முடியாத ஒரு உற்சவம் ஒரு உற்சவம் இருக்காது திரும்ப பிரார்த்திச்சுட்டு இருக்க மாட்டா அதனால இதை காட்டிலும் ஒரு வைராக்கியமும் உண்மையா லோகம் முழுக்க க்ஷேமமா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு ஏற்பட்ட ஒரு உற்சவம் அதுல இருந்து நம்முடைய ஒரு துக்கங்கள்லாம் பெருசில்ல ஊரெல்லாம் நல்லா இருந்தா போறோம் நமக்கு பரம துக்கம் இருக்கிற காலத்துல பாக்கி சமயத்துல தோணும் சாமானிய சமயத்துல பரம துக்கத்தை அனுபவிச்சு க்ஷணத்துல இந்த துக்கங்கள்லாம் லட்சியம் இல்லை ஊர் முழுக்க நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்ல புண்ணியவான்களா இருக்கணும் எல்லாரும் க்ஷேமம் ஐஸ்வர்யவான்களா இருக்கணும் எல்லாம் புண்ணியசாலிகளாயும் எல்லாரும் ஐஸ்வர்யசாலிகளாயும் ஆக முடியாத வரத்தை நாம் கேட்கணும் இந்த ஆபத்துல அப்படின்னுட்டு இப்பேற்பட்ட துக்கத்துலன்னு பெரிய துக்க காலத்துல தன்னுடைய துக்கத்தையே மறந்துட்டு லோகங்கள்லாம் நல்லா இருக்கணும் லோகங்கள்லாம் புண்ணியசாலிகளாகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒரு பரோபகார சிந்தை இருக்கு அந்த பரோபகார சிந்தையினால ஏற்பட்ட ஒரு உற்சவமானதுனால பகவத்கீதை மாதிரி ரணகலத்துல ஞானோபதேசம் பண்ணின்ற மாதிரி இந்த மாதிரி அந்த மரண காலத்துல தன்னுடைய மரணம் கூட பிள்ளை பெரு கொடுத்த சமயத்துல ஊர்ல நல்லா இருக்கணும் க்ஷேமா இருக்கணும்னு ஒரு அம்மாவுக்காவது மனசுல வருமா எங்கேயாவது எண்ணம் நம்ம பிள்ளை விட்டு விட்டுதே பாக்கியெல்லாம் நல்லா இருக்கேன்னு தோன்றது தோணுது அந்த சமயத்துல அவெல்லாம் பிள்ளை வச்சுன்னு தானே இருக்காளேன்னு அப்படி தோணும் செய்யற நமக்கு எல்லாம் இருக்கும் எவ்வளவு வசந்த மனுஷால இருந்தா கூட நம்ம பிள்ள நம்ம பிள்ள போட்டோம் இதுதான் போயிடுது அதனால அவனுக்கும் நல்ல க்ஷேமம் கிடைக்கணும் ஊரெல்லாம் நல்லா இருக்கணும் ஊரெல்லாம் வெறும் நல்லா இருக்கணும் மாத்திரம் புண்ணியசாலிகள் ஆகிக்கணும் அவளுக்கு பாபபரிகாரம் ஆகணும் லோகம் முழுக்க அப்படின்னுட்டு ஒரு பிரார்த்திச்ச ஒரு அம்மா பிரார்த்திச்சதுனால அவளுக்கு பூதேவின்னு சொல்றது அந்த பூமிதேவியனுடைய பிள்ளை பௌமன்னு பேர் பௌமாசுரன்னுட்டு அவனுக்கு தான் நடக்கான்னு பேர் அவனுக்கு அந்த ஒரு புண்ணிய காலத்துல அப்பேற்பட்ட ஒரு தியாகம் பண்ணி அதுல இருந்து அந்த தியாகத்தினால ஏற்பட்ட ஒரு மகோத்சவமானதுனால இந்த தீபாவளி உற்சவத்துக்கு இவ்வளவு ख्याति வந்துட்டுன்ட்டு எனக்கு தோணித்து பகவத்கீதைக்கு எப்படி இப்ப ஏற்பட்ட இது பகவத்கீதை எந்த மாதிரி உண்டாச்சோ அந்த மாதிரி லோகத்துல ஒரு ஒரு புஸ்தகம் உண்டாகல அப்ப ஏற்பட்ட இடத்துல இந்த மாதிரி பெரிய வயலறிஞ்சு முடிக்கான சமயத்துல சாந்தமாக லோகம் முழுக்க நல்லா இருக்கணும் புண்ணியசாலியாக இருக்கணும்னு ஒரு எண்ணம் பெரிய எண்ணம் வந்தது அந்த எண்ணத்தினுடைய மகிமை இந்த இது இப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய தீபாவளிக்கு ஊரெல்லாம் தீபாவளி தீபாவளின்ட்டு பேர் வர்றதுக்கு ஏற்பட்டதுன்னு சொல்கிற வழக்கம் அப்படின்னு நான் நினச்சேன் சொல்கிற வழக்கம் இல்லை நான் தான் சொல்கிறேன் இது ரெண்டும் நானாக ஊகம் பண்ணி எனக்கு ஒரு தோணின அபிப்பிராயத்தை சொன்னேன் இந்த கரெக்டாக சொல்லணும் அவ பிரார்த்திச்சுன்றதுனால அவள் நல்ல உயர்ந்த நல்ல அவளுக்கு ஈடான ஒரு மனோபாவம் யாருக்கும் இல்லை அவ்வளவு உயர்ந்த மனோபாவத்தை அடைஞ்சிட்டாளுங்கிறது இதுலேருந்து தெரியுதுன்னு நாம் ஊகிக்க வேண்டியிருக்கு அவள் அடைஞ்சிருக்கட்டும் நமக்கு என்ன செய்யனால கேட்டால் அப்படி அவ அப்படி பிரார்த்திச்சுக்க முடியாது பிரார்த்திச்சிருந்த ஒரு பெரிய மகோத்சவம் உலகம் உள்ள நாளும் உள்ளளவும் வந்துட்டு இருந்தானா நமக்கும் அந்த மாதிரி நம்முடைய சொந்த குடும்பங்கள்லையோ நம்முடைய சொந்த முறையிலையோ ஏற்படுற கஷ்டங்கள்லாம் பெரிய கஷ்டம் இல்லை ஊர்லாம் அண்ணா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு நான் மறந்து போகக்கூடாது அதான் நமக்கு ஏற்பட்ட லாபம் இருந்து தீபாவளி எப்படிதான் ஏற்பட்டது என்ன தனக்கு பெரிய துக்கம் இருந்தாலும் ஊரெல்லாம் நல்லா இருக்கணும்னு ஒருத்தர் பிரார்த்திச்சதுனால இந்த உத்தம் ஏற்பட்டதுங்கிற மூலத்தை நாம் தெரிஞ்சிடவானா நமக்கு கொஞ்சமாவது உரைக்கும் கஷ்டம் வர்றது சகஜம் நாம் தப்பும் பண்ணுவோம் தப்புக்கு ஒரு கஷ்டம் அனுபவிப்போம் தப்புக்கு ஒரு கஷ்டத்தை அனுபவி தப்பு பண்ணதுக்காக ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிற காலத்தில் அந்த தப்பு சில சமயம் நமக்கு தெரியும் சில சமயம் தெரியாமல் இருக்கலாம் நாம் என்ன தப்பு பண்ணினோம் தெரியாமல் இருக்கலாம் அப்பவும் சில கஷ்டம் அனுபவிப்போம் தெரிஞ்சும் நமக்கு நியாயம்தான் நாம் இவ்வளோ பண்ணியிருக்கோம் நம்ம பண்ணியிருக்கிறதுக்கு இந்த கஷ்டம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் ஒரு சமயங்களில் சமாதானப்படுத்திக்குவோம் நமக்கு ஒரு இந்த ஜென்மத்தில் ஒரு பாவம் பண்ணலையே எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு இதுக்கு என்ன காரணம் காரணம் இல்லாமல் இருக்கிறது இப்படி வரதுக்கு கொஞ்சம் கூட நியாயம் இல்லையேன்னு சில சமயம் துக்கமும் விடுவோம் அது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாத ஓட்டம் எல்லாம் நமக்கு தெரியும்னு சொல்லி தீர்மானம் பண்ண முடியாது ஸோ வரது அதுலேருந்து அந்த காரணத்தில் காரணம் நமக்கு சில சமயம் தெரியாது சில சமயம் தெரியாமல் இருக்குது அப்பேற்பட்ட எத்தனை கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் நம்ம கஷ்டங்கிறது பெருசில்லை நாம் அழுதுட்டுருக்கிறதுக்காக மாத்திரம் போக போகிறதா இது அந்த க்ஷணத்துலேயும் ஊர்லாம் நல்லா இருக்கணும்னு லோகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னுட்டு அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வளரணுங்கிறதுக்காகத்தான் இப்போ ஏற்பட்ட மகோத்சவத்தை அதுதான் மூலம் இருக்கு நாம் இதுலேருந்து எடுத்துக்க வேண்டிய மாறல் நமக்கு எத்தனை இத்தனை இந்த மாதிரி ஒரு புராண கதை இருக்கிறதுக்கு காரணம் என்ன அந்த புராண கதை எதுக்காக நமக்கு எழுதி வைக்கணும் அந்த புராண கதையை அப்படியே வந்து லோகத்தில் நடத்திட்டே வரணும் அந்த மகோத்சவத்தை அப்படின்னு எல்லாரும் பெரிய சேர்ந்து இத்தனை தலைமுறையாக அது வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன என்ன இதுதான் காரணம் நமக்கு எத்தனையோ வரதான் வரும் கஷ்டங்கள் தான் ஜாஸ்தியாக வரும் மனுஷ பிறவியில் சுகங்கள் எப்போதான் வரும் அப்பேற்பட்ட எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த நமக்கெல்லாம் வருது அவ இதுக்கு ரொம்ப பெரிய மனுஷாளுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் வரும் சின்ன மனுஷாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் கஷ்டம் வரும் அந்த மாதிரி ரொம்ப பெரிய மனுஷா எல்லாரும் அப்பேற்பட்ட இப்போ ராவணாதிகளோ எல்லாரும் இப்போ இந்த அசுராளோ அப்பேற்பட்டவாளுக்கெல்லாம் ரொம்ப பெரியவா ரொம்ப பெரியவாளுக்கு இடிச்சா ரொம்ப பெருசாக தான் அவளுக்கு வரும் ஏன்னா ரொம்ப ரொம்ப உயரமான மாடியிலேருந்து நாலாவது மாடியிலேருந்து விழுந்தவனுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக மண்டை உடையும் இங்கேருந்து ஏதோ இருந்து வரவனுக்கு ஏதோ கொஞ்சம் வலிக்கும் ஒரு சுருக்கு சுருக்கிக்கும் அவ்வளோதான் இருக்கும் அது நாலு மாடியிலேருந்து வரவனுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும் அவளுக்கு ஆகா நமக்கெல்லாம் வர கஷ்டம் பெரிய கஷ்டமே இல்லை ஆனால் இது நமக்கு ஒவ்வொன்றையும் பெரிய கஷ்டமாக நினச்சிட்டு இருக்கோம் நம்ம பெருசாக சொன்னதோ எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம கஷ்டம் பெருசில்லை அதனால் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாறல நமக்கு உணர்த்துறதுக்காகத்தான் பகவானை அங்கீகரிச்சு இதுக்கு வரம் கொடுத்தாரு இந்த ஸ்ரீ நீ பிரார்த்திச்ச கொடுக்காரு நான் கொடுத்தேன்னா அவனுக்கு புண்ணியத்துக்காக மாத்திரம் இல்லை லோகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இதை நான் இது ஆறானும் கோடி ஜனங்கள்ல ஆறானும் வந்து கவனிச்சு பார்ப்பான் கவனிச்சு பார்த்தா இந்த மாறல அவன் எடுத்துட்டு நமக்கு இந்த மாதிரி நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் கஷ்டம் இல்லை எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அதைத்தான் நாம் பிரார்த்திக்கணும் இன்னும் பிரார்த்திச்சுட்டா அப்புறம் இந்த கஷ்டமே அவனுக்கு தோணாது இந்த கஷ்டத்துக்கு மருந்து இந்த கஷ்டத்தையே அழுதுட்டு இருந்தா நினைச்சுட்டு இருந்தா என்ன அது வளர்ந்து என்ன பாட்டுக்கும் போகவே போகாது நம்ம கஷ்டம் என்ன பெருசு இன்னும் எத்தனை தினங்கள் கஷ்டப்பட்டு இருக்கு லோகத்தில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகட்டும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம கஷ்டமே மருந்து போயிடணுக்கு நம்ம கஷ்டத்துக்கு பெரிய ஹீலிங் அது நம்ம கஷ்டத்துக்கு மருந்து வேணுங்கிறதுக்காக நினைச்சுட்டு பண்ணினா அப்படியே நம்ம கஷ்டம் எது வேணா இருந்துட்டு போட்டோம் ஊரெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகப்படுத்துக்காகத்தான் பகவான் அனுகிரகம் பண்ணி அப்பா நீ பிரார்த்தனை பண்றது சரின்னு அவருக்கு மாத்திரம் அனுகிரகம் நஷ்டம் இல்லை லோகத்தில் அவர் எல்லாருக்கும் சேர்ந்து அனுகிரகம் பண்ணுறதுக்காக தான் நாமெல்லாம் நல்லா இருக்கணும் சந்தோஷம் வாழணும் வாழணும் விருது சாப்பிடணுங்கிற மாத்திரம் இல்லை ஒரு அர்த்தம் இந்த விருந்து எதில் இருந்து எந்த மூலத்தில் என்ன உண்டாயிருக்கு அவன் மாதிரி நமக்கே மனப்பான வேண்டாமா நம்முடைய வாழ்நாள்லையும் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நாம் வளர்க்கணுங்கிற ஒரு அபிப்பிராயம் தான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய இதுதான் பகவானுடைய சங்கல்பமாக இருக்கும் அதுக்காகத்தான் இந்த உற்சவம் நடக்கணும்னு பகவானும் ஆக்கியம் பண்ணி கிருஷ்ண பகவான் ஆக்கியம் பண்ணி லோகத்தில் நடக்கும்னு பண்ணியிருக்காருன்னுட்டு நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இந்த ஒரு விஷயம் அந்த மாதிரி அதுலேருந்து நமக்கு தெரிய வேண்டிய மாதிரி எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை கஷ்டம் நினைக்காம இந்த ஊர்லாம் கஷ்டப்படாம ஊருக்கு ஏதாவது கொஞ்சமாவது நம்மளால ஒரு கஷ்டத்தை நிவர்த்தி பண்ண முடியாது பகவானை பிரார்த்திப்போம் அப்படிங்கிற எண்ணம் நம்ம கையால் நம்ம நினைக்கிறதுக்காலும் பூர்வமா பகவானை பிரார்த்திட்டோம்னா நாம் பண்ணுறதுக்காலும் இன்னும் அவளுக்கு இன்னும் கஷ்டம் தானா நிவர்த்தியாகும் அப்படின்ட்டு ஊர்ல எல்லாம் கஷ்டப்படாம இருக்க முடியாது எனக்கு எனக்கு வந்த கஷ்டம் இருக்கட்டும் அதுதான் எனக்கு வேணும் வேண்டாம்னு நான் ஒன்றும் சொல்ல முடியாது மேலே அதனால அது பகவானுக்கு தெரியும் சுகம் கொடுக்கணுமா கஷ்டம் கொடுக்கணுமாங்கிறது அவருக்கு தெரியும் அதில் அவர் எப்போ கொடுத்தாரோ அது அவருக்கு தெரியாம ஒரு காரியம் நடக்கிற அதனால அவருக்கு தெரிஞ்சு நடக்கிற நடத்தினால அது வந்து தப்புன்னு தான் நினைக்க வேண்டாம் கஷ்டம்னு தான் நினைக்க வேண்டாம் நம்ம அப்படின்னுட்டு அது சமாதானப்படுத்திட்டு பாக்கி எல்லாரும் கஷ்டப்படுறாள் அந்த கஷ்டத்தை என் பிரார்த்தனைக்காக பகவான் நிறுத்தி பண்ணுறது அவளுடைய கஷ்டத்தை கொஞ்சம் சமாதானம் பண்ணுறதா இருந்தானா அதுக்கால எனக்கு பெரிய க்ஷேபம் கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தோட நாம் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தீபாவளி நமக்கு இருக்குதுன்னு ஒரு அபிப்பிராயம்